திருச்சிற்றம்பலம் ஸ்தலம் திருவையாறு திருச்சிற்றம்பலம் விடகீலே நடினாயேன் வேண்டிய கல்யாதொன்றும் இடகீலே நமணர்கள் தம் அறவுரை கேட்டல மலந்தேன் தொடர்கின்றேன் உன்னுடைய தோமலர்ச்சேவடி காண்பான் அடைக்கின்றேன் ஐயாரர் களாய் நான் உய்ந்தேனே செம்பவள திருவுருவர் திகழ்சோதி குழைக்காதர் கொம்பமரோ கொடிமருங்கூர் கோல்வளையாளொரு பாகர்வம்பவிழம் மலர்கொன்றே வளர்ச்சடை மேல் வைத்துகந்த அம்பவள ஐயாரர் காளாய் நானுய்ந்தேனே நணியானே சேயானே நம்பானே செம்பொன்னின் துணியானே தோலானே சுண்ணவெண்ணீற்றானே மணியானே வானவர்க்கு மறந்தாகி பிணி தீர்க்கும் அணியானே ஐயார களாய் நான் உய்தேனே ஊழி தீயாய் நின்றாய் உள்குவார் உள்ளத்தாய் வாழி தீயாய் நின்றாய் வாழ்த்துவார்வாயே பாழி தீயாய் நின்றாய் படசடை மேல் பனிமதியம் ஆழி தீ ஐயாரர் களாய் நான் உய்தேனே சடையானே சடையிடையே தவழும் தன்மதியானே விடையானே விடையேறி புறமேறித்த வீத்தகனே உடையானே உடை தலை கொண்டோரோன் பலி குழலம் அடையானே ஐயாரர் காளாய் நான் உய்ந்தேனே நீரானே தீயானே நிதியானே கத்தியானே ஊரானே உலகானே உடலானே உயிரானே பேரானே பிறை சூடி பிணி தீர்க்கும் பெருமானன் ஆராத ஐயார்க்கு ஆளாய் நான் உய்ந்தேனே கண்ணானாய் மணியானாய் கருத்தானாய் அறுத்தானாய் எண்ணானாய் எழுத்தானாய் எழுத்தினுக்கோரியல்பனாய் விண்ணானாய் விண்ணிடையே புறமேரித்த வேதியனே அண்ணான களாய் நான் உய்தேனே மின்னாய் உருமானாய் வேதத்தின் பொருளானாய் பொன்னானாய் மணியானாய் பொறுகடல் வாய்மூத்தானாய் நின்னானாரிருவர்கோ காண் ஆண்பரிய நிமிர் ஜோதி அண்ணானே ஐயாரர் காளாய் நான் உய்ந்தேனேமோ திசையும் பொன்னி மொய்ப்பவளம் கொழி தொந்த பத்தர் பலர் நீர் மூழ்கி பல காலும் பணிந்தேத்த திசையோ வானவர்கள் எம்பெருள் மானென இறைஞ்சோம் அத்திசையாமையார்க்கு ஆளாய் நான் உய்ந்தேனே கருவறை சூழ் கடலிலங்கை கோமானை கருத்தழிய திருவிரலால் உதகரணோ கந்த சிவமூர்த்தி பெருவரை சூழ்வையகத்தார் வையகத்தார் பேர்நந்தி என்றே தோம் அறுவரை சூழையார் காளாய் நான் உய்ந்தேனே சுவாமி செம்பொற் செம்பொற்சோதீஸ்வரர் அம்பாள் அறம் வளர்த்த நாயகி திருச்சிற்றம்பலம்